அப்ப அவர் என்னதான் நினைப்பாருனாரு ஒண்ணு நினைக்க மாட்டார் ஏன் அண்ணார் என்னப்பா பியூன் வந்து யாரு இருக்கா ஐயா நான் மட்டும் வந்திருக்கிறேன் அவங்க எல்லாம் லீவ்ல போயிருக்காங்க போட்டு போட்டு பரவாயில்ல லீவு தானே போட்டு போட்டு எப்பா ரைட்டர் வரல ஆமா டைப்பிஸ்ட் வரல மற்ற வரல பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு ஏன்னா எல்லாம் மற்ற நல்லா வர்றாங்க நீங்க ஒன்னா வராட்டி என்ன போறாங்க என்ன சரி நீ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாப்பா சரி பாத்துட்டோம் நீ கதவு போட்டு நீ மட்டும் ஏன் இருக்கிற நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றான் இல்ல இல்ல உட்காந்துரு அஞ்சு மணி நேரம்னா சொல்றான் கிடையாது அது போல எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கிய பிறகு என்ன செய்வான் ஆண்டவன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கின பிறகு அந்த ஆன்மாக்களை ஒன்னும் செய்ய மாட்டாராம் அதை பத்தி என்ன மாட்டார் நல்ல முழு ஓய்வு எடுத்துக்கிட்டு முழு ஓய்வு எடுத்துக்கிட்டு ஆனால் கருத்துடை கடவுள் அது முழு ஓய்வு எடுக்குதா எடுத்தா தான் மீண்டும் இதுக்கு பிறவி போது செய்ய முடியும் நீங்க ஓய்வை ஓய்வா பயன்படுத்தினா தானே நீங்க அப்புறம் வேலையை வேலையா பயன்படுத்தணும் அதனால இந்த எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கிய பிறகு அந்த உயிரலை பற்றி ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படியே வைத்திருப்பாரு ஆனால் இந்த உயிர்களுக்கு எவ்வளவு நாள் ஓய்வு கொடுக்கணும் மீண்டும் இதற்கு எவ்வளவு என்ன வினை இருக்குது அந்த வினைக்கேற்ப என்ன பிறவி கொடுக்கணும் என்பதெல்லாம் கருத்துடை கடவுள் அதனால எல்லா உயிரிலும் ஒடுக்கின்ற பொழுது உயிர்களுக்கு ஓய்வா இருக்கலாம் ஆனா பெருமான் கருத்துடை கடவுள் மீண்டும் இதெல்லாம் என்ன செய்யணும் இந்த ஆன்யூல் அந்த கடைசியில கோடை விடுமுறை விடுறதே எதுக்கு பையன் எழுதுனதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து முடிக்கிறதுக்கும் இந்த ஜூன்ல இருந்து போன ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் முப்பத்தொன்னு வரைக்கும் வரவு செலவெல்லாம் பண்ணி அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கும் சரி போன தரம் யாராருக்கு எந்த ஆசிரியருக்கு என்ன பாடம் கொடுத்தோம் இந்த தரம் கொஞ்சம் மாத்தணும்னா மாத்துவோம் ஐயா அதே நடத்துறீங்களா கொஞ்சம் மாத்திக்கணுமா மாத்திக்கிற ஐயா சரி மாத்தி ஐயா இல்ல அதுவே இருக்கட்டியா அப்படி எனவே மீண்டும் ஜூன் மாசம் கல்லூரி திறக்குதுன்னா என்ன செய்யணுங்கிறதுக்காகத்தான் அந்த விடுமுறையே இருக்கு ஆனா அந்த விடுமுறையில பையங்களை பத்தி ஒண்ணு கவலைப்படும் ஏன் பரிசு எழுதுனா வர எல்லாம் அவங்க மாமா ஓட்டு சித்தவோடு போயிட்டு வரட்டும்டா போல ஆகவே பையன் மேல அந்த கருத மாட்டார் ஆனால் நிர்வாக அமைப்புல கருத்துடை கடவுள் ஒரு பிஞ்சு பால் காஞ்ச பாலுக்கு இப்படி இருக்குமானா இதெல்லாம் பிஞ்சு பால்னு பேரு இந்த பிஞ்சு பாலுக்கே இவ்வளவு என்ன இருக்குமானா அந்த பெரிய பெரு பெருமானாக இருக்கிறவனுக்கு எப்படி பெரியவனுக்கு எப்படி எவ்வளவு பெரிய உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் வரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் அந்தந்த உயிர்கள் தோறும் இருக்க வேண்டியிருக்கு அதனால கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் அல்லவா எது கரதா கறக்கப்பட்ட அதாவது ஒடுக்கப்பட்ட உயிரினை பற்றி ஒண்ணுமே செய்ய மாட்டார் அந்த நேரத்துல ஆனால் கருத்துடை கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டிருப்பாராம் திருவிழம் பெற்றாராம் பாத்தீங்களா ஆன்மாக்கள் மீது வைத்த கருணையை எப்படி இருக்குன்னு கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் இப்படி இருக்கின்ற பெருமான் அறுவகை சமய திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகை ஓர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி திருத்தகும் அறுவகை சமயத்தோர்க்கும் நல்ல வேலை சித்தாந்தம் படிச்சிருக்கீங்க இல்லைன்னா கொஞ்சம் பலது ரொம்ப கடினமா இருக்கும் இப்ப கொஞ்சம் எளிமையா இருக்கு நம்முடைய சமயம் தவிர அறுவகை சமயம் இருக்கு அந்த அறுவகை சமயத்துல கூட நான்கா பிரிச்சாங்க சித்தாந்தம் தான் அப்படி பிரிச்சது சித்தாந்திகள் தான் பிரிச்சாங்க அப்படி நாலாறு இருபத்தி நாலு சமயம் நம்முடைய சித்தாந்த கருத்துக்கு கொஞ்சம் ஒட்டி வர்றது அது அகச்சமயம் இன்னும் கொஞ்சம் விலகி போறது அகப்புறச்சமயம் இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கிறது புறச்சமயம் இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கிறது புறப்புறச்சமயம் அப்படி பிரிச்சாங்க என்ன படிநிலை தெரியுங்க சித்தாந்திகள் இப்ப நமக்கே எத்தனை ரகம் இருக்குது ரொம்ப நெருக்கமான உறவு ஓரளவு நெருக்கம் கொஞ்சம் அயல் தான் ரொம்ப அயல் இப்படி இல்ல நீங்க கல்யாணம் பண்ண சும்மா இருக்க மாட்டானே நம்ம ஏனுங்க கல்யாணம் பண்ண பாப்பா சொந்தங்களா சொந்தம்னாலும் எப்படி சொந்தம்னு கேட்பான் அயல்னாலும் ஏன் நம்ம சொந்தத்தில் இல்லையங்களா சுத்தி வந்தா சொந்தம்னு சொன்னாதான் பேசாம இருப்பான் இல்லைன்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன் சொந்தம்னா எப்படி சொந்தம்மா ஏன் தூரம்னா ஏன் தூரத்துல போனீங்கம்மா என்ன பண்ணி தருகிறது அவன் பேச்சிருக்கா சுத்தி வந்தா எல்லாம் சொந்தம் தானுங்க யாரும் ஒரே யாவரும் கேளு அடி சேர்ந்து போச்சு வேலை பம்பு இல்ல திரும்ப கேட்க மாட்டான் <laughs> அது மாதிரி இங்க எடுனா அந்த ரொம்ப அந்த மாதிரி பிரிச்சாங்கய்யா சமயங்களை வந்து கோட்பாடுகளை நம்முடைய சைவ சித்தாந்தக்கு நெருங்கி இருக்கிற சமயமா அது அகச்சமயம் இன்னும் கொஞ்சம் அது லேசா விலகி இருக்கு அகப்புற சமயம் இன்னும் இங்க புறச்சமயம் நமக்கு அதுக்கு சம்பந்தா சம்பந்தமே இல்லை புறப்புறச்சமயம் ஒவ்வொன்றிலையும் அவ்வாறு சமயம் வைத்து ஏன்னா அப்படி கருத்து வேற்றுமைகள் இருக்கு நாட்டுல அதை பிரிச்சுட்டாங்க அப்படி பிரிச்சுட்டு அதுல திருத்தகும் அறுவகை சமயத்தோர்க்கும் என்ன நம்ம சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாவே இருக்கிறது இந்த நெருக்கம் என்பது எதனால் நெருக்கம்னு கேட்டா கொள்கை வையனால கடவுள் உண்டு வீடு பேரும் உண்டு உயிர்கள் வீடு பெயர் அடையணுங்கிறது உண்மை ஆனால் அந்த வீடு பேரு எப்படி இருக்குங்கிறதுல மட்டும் கருத்து வேற்றுமை அது அதனாலதான் அதான் அறுவகை சமயம் நெருக்கமான சமயம் ஒரு ஆள் சொன்னிச்சு இந்த உயிரானது வீடு பெயரும் போது என்ன கல்லு மாதிரி அப்படியே கிடந்துடும் பாடானவாதின்னு பேரு பாடானம்னா கல்லு அந்த மாதிரி அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் ஏண்டா இவ்வளவு தூரம் பாவம் விடாமல் ஆண்டவன் வந்து நமக்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்திலைக்க வைத்து நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்மா பக்குவப்பட்டு கடைசியில முத்தி நிலையில எப்படி இருக்கும்னு கேட்டா கல்லு மாதிரி கிடக்குங்கிறதுக்கு இதுக்கு அந்த பாடு செட் <laughs> டவுன் மற்றதெல்லாம் கடவுள் ஒத்துக்கிறாரு முத்தி உண்டு ஆனா முத்தி எப்படி இருந்தது இன்னொருத்தர் அங்க இருந்து முத்திங்கிறதுங்க உண்டு அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவன் அந்த ஓரத்துல இருப்பாருங்க இந்த ஆன்மா இந்த ஓரத்துல இருக்கும் எதுக்கடா இது அவர் கண்ணுடைய பார்வைப்பட்டு பெருமானி என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே எப்பப்பா வந்து அப்படின்னு கேட்க பெருமானி அடியேனா வந்து திருவருள் கூட்ட அடியேன் வந்து அப்படியா திருவடி கேளியரு என்று சொன்னா முத்தியா அவர் பாட்டுக்கு அங்க இருப்பார் இவர் பாட்டுக்கு அங்க அதுவும் தப்பு இன்னொரு ஆள் அங்க இருந்தது இந்த ஆன்மா அந்த ஆண்டவனோடு ஒன்று ஆயிடும்னர் சிவ சிவ பாய்ச்சானாலும் தள்ளிக்கு புள்ளடா இது யாரு இஸ்லாமிய ஆட்சியினால வந்த பழமொழி டெல்லிக்கே பாய்ச்சாவா இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு புள்ளதான் வாஜ்பேயி பிரதமர் ஆஹா ஓகுங்கிறோம் அவங்க அம்மா இருந்தாங்கன்னா ஏண்டா அப்படி உடம்பு அழுத்திட்டு இருக்கிற ரெண்டு இட்லி தின்னுட்டு போனா என்னடா அப்படிதான் சொல்லணும் மாண்பு வாஜ்பேயி அவர்களே அப்படிங்குமா <laughs> சொல்லுமா ஏண்டா அது மாதிரி நல்லா இருந்ததுடா ஒன்றரை வருஷத்துல உன் உடம்பே போட்டுக்குடா ஆமாடா வேணாண்டா விட்டுடா அது வேணாம் அது நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு வயலும் வரமாட்டேங்கிறேன் வந்தானா உடனே பட்டம் கண்டு வச்சிருவாங்க ஆமா இந்திய நாட்டு பிரதமர்கள்ல இவர் போல் அல்லற்பட்டவர் யாருமே இல்லை பாவம் அண்ணாமலையான் காக்க என்ன பண்றது என்ன நமக்கு ஒண்ணு எந்த கட்சியும் இல்லை இவர் இந்த மாதிரி கஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கடவுள் உண்டுங்கிறவன் இருந்தானே கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன் அவனை செய்ய விட்டாதானே பிடிச்சு அவனை இழுத்து பிடிச்சு ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி எனக்கு தெரியா இல்லையா இல்லன்னா முன்னூத்தி ஐம்பத்தாறு தெரியா இல்லையா முன்னூத்தி ஐம்பத்தாறு பாவம் அப்படியே செத்து அவங்க அம்மா உண்மையா இருந்தாங்கன்னா இருக்க முடியாது ஏன்னா வயசாயிட்டது இருந்தாங்கன்னா ராஜா விட்டுடுறா இந்த வயசுல பிறந்துட்டு இப்படி இருக்கிற விட்டுடுற வேணாண்டா நமக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க பாவம் என்ன பண்றது அது மாதிரி இங்கே நம்ம உலகியல் போகல அருளியல் வந்து எவ்வளவுதான் வந்தாலும் உலகியல் போக மாட்டேங்குது அறுவகை சமயத்து அறுவகை ஓர்க்கும் அது மாதிரி நெருங்கி இருக்கிற அகச்சமயங்களாக இருக்கிற அந்த ஆறு வகை சமயத்தோர்க்கும் நம்முடைய பெருமான் வீடு பேராய் நின்ற விண்ணோர் மூர்த்தி அத்தனை சமயங்களுக்கும் நம்முடைய பெருமான் தான் தலைவனாக இருந்து வீடு பேர் வழங்குகிறான் தன்னுடைய திருவடிக்கு ஆட்படுத்துகிறான் என்று சொல்கிறது கீடம் புற விண்ணோ வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோன் ஆனா அப்படி வீடு பேராயிருக்கிற பெருமான் இந்த தேவர்கள் இந்திரர்கள் போன்றதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்ம ஏதோ மனித உலகத்துல வேணா அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்களா இருக்கலாமே தவிர எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் அவங்க எல்லாம் யாரு தெரியுமா கீடம் கீடம்னா புழு பெருமானை நினைக்க வேணா சின்ன புழு தூசு தூசு ஆமா நமக்கு இந்திரனா அடே ஏ அப்படிங்கிறா தேவர் இவரா அடே அப்படிங்கிறோம் இவங்கதான் வானர மகளிரா அடேங்கிறான் இதெல்லாம் நமக்கு வேணா பெருசா இருக்கலாம் ஆனா அவனை நோக்கும் போது ஒரு புழுவனும் இன்னும் சின்னது ரொம்ப சின்ன பொருள்ல புழுவும் ஒண்ணும் புழுவாய்ப்பிறக்கினும் புண்ணியா உண்டன் என்னது அப்புறம் பொன்னடிக்கே புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உந்தன் பொன்னடிக்கே இல்ல வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் இருக்குதுலே சின்னது புழு அதனால அந்த புழுவாய் பிறக்கணும் என்று சொன்னார் ரொம்ப சின்னது கொஞ்சம் கால் பட்டா கூட அப்படியே இறந்து போடும் பாவம் அது அப்படிப்பட்ட புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உந்தன் பொன்னடிக்கே வழுவாதிருக்க வனம் தரல் வேண்டும் ஆகவே அந்த கீடம் புறையும் கிழவோன் எவ்வளவு பெரிய விண்ணவர்களா இருந்தாலும் பெருமானை நோக்க ஒரு குழுவாக இருப்பார் அப்படிப்பட்ட பெரியவன் நம்முடைய பெருமான் அது மட்டுமல்ல நாள்தோறும் இது வரைக்கும் பாருங்க கொஞ்சம் தொகுத்து பாருங்க பெருமானை எந்தெந்த சொல்லால் அழைத்திருக்கிறார் பெருமானை கொஞ்சம் நல்லா பார்க்கணும் ஒன்று முதல் ஆறு வரி வரையில அவன் என்ன சொன்னார் ஆறாவது வரியில எப்படி சொல்லியிருக்கார் பெரியோன் எது பெரியோன் இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு போல அவன் மிக பெரியவனாக இருக்கிறான் பெரியோன் ஒண்ணு அடுத்தது நீக்கமும் நிலையும் ஒழுக்க தூக்கமுடு தூலத்து சூரை மாறுதத்து கொட்க பெயர்கும் குழகம் இவற்றையெல்லாம் இயக்குகின்ற தெய்வ வடிவாக இருப்பவன் புழகன் ரெண்டு மூன்றாவது அவன் எந்த நூற்றாண்டு சார்னார் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் மிக படையவன் இந்த உங்க கிபி கிமுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதனால படையவன் மூன்றாவது அவன் யார் அப்படின்னு கேட்டா கடவுள் யார படைத்தவை படைப்போர் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அப்புறம் அடுத்தது காப்பவை கரப்போன் இதெல்லாம் பெருமானுக்குரிய பெயர் சரிங்களா அப்புறம் இப்ப என்ன சொல்றோம் கிழவோன் எந்தெந்த பகுதி உடையவர்கள் எல்லாம் கூட ஒரு குழுமாக அவன் பெற பெரியவனாக இருப்பான் என்று சொல்றோம் இப்ப என்ன தெரியுது திருவண்ட பகுதியில் பெருமானை எவ பெயர்களால் குறிக்கிறார் எவ பெயர்களால் குறிக்கிறார் பெரியோன் உலகன் படைப்போன் கடவுள் உலகன் என்ற பெயரலால் குறிக்கிறார் இதெல்லாம் தெரிய வேணாமா தெரிய வேணாமா இது என்ன சார் மூணாம் கிளாஸ் கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படிங்கிறதுல மூணாம் கிளாஸ்ல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவேன் நாளை இனிமே யாராவது திருவண்ட பகுதி கேட்கணும்னு சொன்னா நம்ம முன்னே சொல்லியிருக்கிறேன் திருவண்ணாமலை அட்ரஸ் கொடுத்துருவேன் நாங்க எத்தெல்லாம் சொல்லுவோம் கிடையாது அதெல்லாம் ஐயா திருவண்ணாமலையில அந்த மாதிரி அருமையா நம்முடைய குழு இருக்கு அம்மையார் தலைவராக மற்ற உறுப்பினர்லாம் இருக்காங்க ரொம்ப அருமையா கேட்டவங்க திருவண்ட பகுதியில் சந்தேகம்னு அங்க போய் கேளுங்க திருவண்ணாமலைக்கு போடுங்க அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருவோம் நீங்க சொல்ல வேணாமா சொல்ல வேணாமா அதனால சொல்லுங்க இப்படியா அதுக்காக தானே ஒரு கேள்வி எல்லாம் கேட்டுச்சுமே என்னடா அது பல்லுவத்து வாத்தியார் மாதிரி அப்படிங்கிறாரு எனவே இனி பாருங்க நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் ஒவ்வொரு நாளும் நீ காலையில கிழக்கமா பார்க்கும்போது என்னப்பா தோணுது சூரியன் மேற்க சாயந்தரத்துல மறையுது அது யாரு சூரியன் அது எப்படி இருக்குது என்ன சார் சூரியன் அப்படி ஒளி என்ன அருமையான ஒளியினர் அந்த சூரியனுக்கு அந்த ஒளியை கொடுத்தது யாரு தெரியுமா சிவ சிவ எங்க ஐயா தான் அப்ப சூரியன் தனக்குன்னு இவர் கொடுத்தத வாங்கி தர்ற ஆனா வஞ்சனை இல்லாம தர்ற பொறுப்பா தர்ற காலையில் சரியா ஆறுன்னா ஆறு ஆறுன்னா ஏழு மணி லேட்டா வர்றதில்லை அதெல்லாம் இரு இருபதாம் நூற்றாண்டு ஆள்கிட்ட கத்துக்க மாட்டேங்கிறான் சூரியன் கத்துக்கிட்டான்னா பரவாயில்ல சாயந்தரம் முன்னே போடுறது நாலு மணிக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது பாவம் அப்பாவி ஒரு லெட்டர் ஒண்ணு போடணும் ஐயா ஏன் அப்படி வந்து வளைஞ்சு இருக்கிற ஏன் காலைல ஆறு மணி இருந்துச்சுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் காலம் கடந்து வந்தது என்ன எவன் என்ன பண்ண போறான் ஒண்ணும் பண்ண மாட்டான் தெரியல அத்வானியெல்லாம் வேண்டியவர் உட்காரு போய் தெரியாதனமா பாவம் சரியா காலையில ஆறுன்னா இளகோழி பரப்பி யாவையும் விளக்கும் பரிதியின் ஒரு தானாகி என்று நன்னூல் விருத்தி நன்னூல் இது காட்டுப்படல உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு அந்த காலையில அந்த ஆறு மணிக்கு கடல்ல அப்படி சூரியன் எழுந்தா எப்படி இருக்கு அப்படி அப்படி அப்படி இருக்கு முருகா உன்னுடைய பேரொழி அது போல இருக்கு அது மாதிரி இருக்குதுப்பா திருமுருகாட்டுப்படை அதனால அப்படிப்பட்ட அந்த ஒளியை தருகிறானே கதிரவன் அவனுக்கு அந்த ஒளி தருவதற்குரிய தகுதியை தந்தவனும் அந்த ஒளி தன் பெருமான் தான் அப்படின்னு அப்படிங்களா எனவே அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல மறுநாள் காலம் வரைக்கும் சந்திரன் வருது திங்கள் அதுக்கு அந்த ஒளி கொடுத்தது அதுக்கு நம்ம ஐயா தான் எனவே இவனுக்கு தன்மை கொடு தன்மைங்கிறது எத்தனை எத்தனை சொல்லி ஆமா மூன்று இடத்தில் மூச்சு இருக்கு மூணு சொல்லியில் தான் தன்மை ரெண்டு சொல்லி போட்டீங்கன்னா தன்மைன்னா அதனுடைய இயல்புன்னு அர்த்தம் இதே மூணு சொல்லி போட்டா தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம் குளிர்ச்சி தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானி அங்க தன்னார் மூணு சொல்லி குளிந்த தமிழ் இனிய தமிழ் அதுதான் அதனால தன்னார் அதே தான் இங்க என்னன்னா எனவே தன்மை திருத்தகு மதியில் தன்மை வைத்தோம் திந்திரல் தீயில் வெம்மை செய்தோன் நல்ல கடுமையாக இந்த அக்னின்னு சொல்றமே நெருப்பு அதுக்கு சூடி ஆர்த்தம் தானாரு அந்த சூட்டையும் நம்ம பெருமான் தான் தந்தார் அப்போ சூரியன் அதற்கு ஒளி கொடுத்தான் சந்திரன் அதற்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்தான் நெருப்பு அதுக்கு வெப்பத்தை கொடுத்தான் அத்தனையும் கொடுத்தவன் எல்லாம் பெருமான் பொய்வீர் வானில் கலப்பு வைத்தோன் வானம் இருக்குது வான பாட்டு பரந்த வெளியா எல்லாவற்றையும் தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்கு அது மாதிரி எல்லா பொருளும் தன்னகத்தடங்க தான் மேல் விரிந்திருக்கிறது அந்த தன்மை கொடுத்தது எங்க பெருமான் தான் எனவே வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் கால் காற்று இந்த காலானது காற்று என்ன பண்ணுதுன்னா அசைந்து கொண்டே இருக்குது சரிங்களா கொஞ்சம் கடுமையா இருந்தா நம்மையும் அசரப்பட வச்சிருது கையில கடை இருந்ததுன்னா பிச்சு கூட போடுது இது மாதிரி இருக்கிற அந்த இயக்கம் காற்றுக்கு இயக்கத்தை தந்தது யாருனார் இயக்கத்தை தந்தவன் பெருமான் காலின் இயக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன் சுவை நிகழ்ந்தோன் தண்ணி குடிக்கிற எப்படி இருக்குது சார் அருமையான தண்ணி சார் பானில வச்சிருந்த தனியாட்டு இருக்கு ஜிஜி ஜிஜில் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி தண்ணிக்குரிய அந்த குளிர்ச்சியை வைத்தவன் யார் பெருமான் அங்கே நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் இந்த மண் இருக்குத இது பாருங்க இது எதையும் தாங்குது எதையும் தாங்கும் இதயம் இதுதான் உண்மையிலேயே எதையும் தாங்கும் இதயம்னா இதுதான் ஏன் எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அத்தனையும் தாங்கும் எதையும் தாங்கும் அது மட்டுமல்ல தன்னை யாரு நோண்டாங்களோ அவங்களையும் தாண்டும் ஏன்டா என்ன நோன்ற ஒன்னு இந்த குழியில போட்டுறேன் அப்படிங்கிறது அப்படி போட்டா என்ன ஆகுறது நாம எல்லாம் என்னைக்கோ குழியில அதனால மாறு வெட்டுறோம் மங்கு மங்கு மங்குன்னு வெட்டுறோம் கிணறு வெட்டுறோம் சரிங்களா நம்ம வீட்டுக்கு வந்து அடி அடித்தளம் போடுறோம் அதெல்லாம் போடும்போது நல்லா தோண்டி போடும்போது எங்க வெட்டும் போது வெட்டுறது வெட்டுறது தன்னைதான் வெட்டுறாங்க ஆனா அவனையே இது தாங்குது திருவள்ளுவரை தான் பார்த்தார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தாங்கும் ஏண்டா ராஜா நீ அதை வெட்டுற என்னென்னமோ அசுத்தம் எல்லாம் பண்ற பண்ணால் அந்த நிலம் என்ன பண்ணுது தாங்குதுடா அது போல உன்னை யாராவது இகழ்ந்தா கூட சரிதான் போ அப்படின்னு பொறுத்துக்கடா ராஜா மண்ணுக்கு இருக்கிற புத்தி உனக்கு வர மாட்டேங்குது மண்ணுக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தாங்கும்ங்கிறது அவ்வளவு போல சொல்றவன் அவன் தாங்கிக்கிட்டே கிடக்குறாங்க ஏன்னா எல்லாவற்றையும் செய்யும் அந்த தாங்குதல் அது தான் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் பெருமானி என்னை வந்து நீ திருப்பரந்தூரில் ஆட்கொண்டப்பா ஆட்கொண்ட நீ என்னை விட்டுடப்படாதுப்பா நீ விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்தர கோசமங்கைக்கு அரசே தடையவனே தளர்ந்தேன் உடையாய் என்னை தாங்கிக் கொள்ளே வேற யாருப்பா எனக்கு தாங்க முடியும் நான் தாங்க கேட்டால் தாங்குவாங்களாப்பா அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீதானே தாங்க உடையாய் என்னை தாங்கிக் கொள்ளே திருக்குறள் அகழ்வாரை தாங்கும்னு வரும்போதெல்லாம் திருவாசம் ஞாபகத்துக்கு வரணும் திருவாசகம் வரும்போதெல்லாம் திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும் சிவ சிவ அது உலகியலுக்காக சொன்னார் இது அருளியலுக்கு சொன்னார் என்னை தாங்கி கொள்ளி அருமையான சொல்லலவா அதனால இப்படியாக நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட திண்மை திண்மை வைத்தோன் அப்ப இந்த மண்ணுக்கு என்ன ஆற்றல்னா திண்மை வலிமை இவ்வளவு போட்டு வெற்றம் குத்துறோம் இதுங்கிற ஒண்ணு அசங்கலையே இப்ப எங்கேயாவது பூமி வெடிப்பு ஏற்பட்டா கூட அந்த வெடிப்பு ஏற்பட்டா அந்த அந்த இடம் வெடிச்சிருக்குமே தவிர ஏனைய மண்ணும் அப்படியே தான் இருக்குது அவ்வளவு வலிமை இருக்கு இருக்கிறதுலே வலிமை என்னன்னு கேட்டா மண்ணுக்கு தான் வலிமை திண்மை வகுத்தோன் என்றென்று பல கோடி பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன் இப்படி உலகத்துல எத்தனை உயிர்கள் என்னென்ன இருந்தாலும் சரி அந்தந்த உயிர்களுக்கும் அந்தந்தவாறு அமைத்து செய்திருக்கிறான் அவ்வளவு அவனுடைய அதனாலதான் இதைத்தான் நம்முடைய தேசிய வனம் இல்லையா அல்லது நாமக்கல் ராமன் இல்லையா சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையா அல்லவா சூரியன் வருவது யாராலி என்ற ராஜா காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சவன என்ன பாக்குற சூரியன் எது வரைக்கும் இருக்கு சாயந்திர வரைக்கும் இருக்குது விளையாடி நீ விளையாடி முடிக்கிற வரைக்கும் இருக்குது அது யாரா வர சொல்ற அதுக்கப்புறம் சந்திரன் திரிவதும் எதனாலி அப்புறம் என்ன காரிருள் வாழும் மின்மினி போல் கண்ணில் படுவன அவையன்னு மேல பாடுற ராஜா சந்திரன் அப்புறம் என்ன இருக்குது விண்மீன் நட்சத்திரம் அதெல்லாம் என்ன ஏ ஐப்பசி மாத்திர பேரிடி மன்னல் மின்னல் எதனாலே பெருமழை பெய்வதும் எதனாலே கேள்வி கேட்டுட்டே வந்தார் ஆமா தாத்தா எதனால தாத்தா இதெல்லாம் வர்றது எதனால தாத்தா யாரோ இதற்கோர் அதிகாரி யாரா ஒரு அதிகாரி இருக்கும்ல இப்போ நீ காலையில எந்திரிச்ச யார் எழுப்பணும் அம்மா அம்மா எழுப்பினாங்க நேத்து நீங்க எழுப்புனீங்க அப்போ யாரோ எழுப்பினாதான் எந்திரிக்கிற ஆமா அப்ப நீ எப்படி சாப்பிடுற அம்மா கூப்பிட்டு சாப்பிடப்பட்டாங்க அப்போ நீ திரிவதோ நடப்பதோ இதனால அம்மா அப்பாவால அது மாதிரி இந்த சூரியன் வர்றதோ சந்திரன் வர்றதோ அல்லது இந்த விண்மீன்கள் இருக்கிறதோ ஒரே இடிக்கிறது மின்னுது மழை பெய்யுது இதெல்லாம் எதனால ராஜா யாரோ ஒருத்தர் இருக்கணும் ஆமாப்பா அவங்களுக்கு யாரோ ஒரு அம்மா அப்பா இருக்கணும்ப்பா என்னாரு அந்த அம்மா அப்பா தாண்டா கடவுள் யாரோ இதற்கோர் அதிகாரி இருக்க வேணாமாப்பா அவன் தாப்பா கடவுள்னர் இந்த பாட்டெல்லாம் வச்சா நாட்டுல நாங்க வேணாங்கிறோமா வேணாங்கிறமா சின்ன பிள்ளைக்கு அப்படிலாம் சொல்லும் போது எவ்வளவு அருமையா பாடியிருக்காங்க ஏன்னா இக்கால கவிதை தான் இந்த கால கவிதை தான் அழகா இருக்கு தமிழும் கடலை அதுல இருக்கிற பண்பாடும் கடலை இந்த மண்ணுக்குரிய பண்பும் அமைந்திருக்கிறது வாழ்க என்று வாழ்த்து இதெல்லாம் வச்சிடக்கூடாது வச்சுட்டா தப்பி தவறி மனுஷனுக்கு ஒரு கடவுள் பக்தி வந்துடுமே ஆதி பகவான் முதற்றே உலகமே ஆதி பகவான் முதற்ற நாள் தான் உனக்கு முதல்ல நான் ஆணையிட்டால் ஆமா உன் பூனையை கொண்டு போறேன் இவர் ஆணையிட்டா அவன் நடந்தது அதனால ஆதிபகவன் முதற்றே உலகம்ல திருவள்ளுவர் சொன்னார் உனக்கு எனக்கு உன் தாத்தா என் தாத்தா எல்லாத்துக்கும் யாரானாரு ஆதி பகவன் முதற்றே உலகம் அவன் அல்லவா உலக கொண்டிருக்கணும் இதெல்லாம் பாடினாங்க பெரியவங்க எனவே அனைத்தனைத்து அவ்வையினரை தோன் அல்லவா அதுதான் அது மட்டுமா இது வரைக்கும் அந்த பெருமானுடைய பெருமையை அப்படி தொகுத்து சொல்லிட்டு வந்தார் இப்ப வரி வரியா சொல்ற என்னன்னு கேட்ட முன்னோன் காண்க முழுதோன் காண்க முன்னோன் முன்னோன்னா இந்த உயிர்களுக்கெல்லாம் முதற் காரணமாக இருப்பவன் ஆதிபகவன் முதற்றே உலகம் சொல்றமே அந்த முதற்றாக முன்னாக இருக்கிறான் முன்னோன் காண்க முழுதோன் காண்கே அந்த முன்னோன்னு ஐயா நம்ம திருவண்ணாமலைக்கு மட்டுமா அல்லது இந்த மாவட்டத்துக்கு மட்டுமா அல்லது தென்னிந்தியா தென்னிந்தியாவினர் முழுதோன் காண்கே எல்லாமா இருக்கிறான் அப்படியா சாமி வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாய் திருவாசகம் ஆனா எல்லாமாக இருக்கிறான் அவன் முழுதோன் காண்க அவன் இல்லாத இடம் யாண்டும் இல்லை எங்கும் இல்லை தண்ணீர் இல்லோன் தானே காண்க அவனுக்கு ஒரு ஓமை சொல்லி ஒப்புமை சொல்லணும்னு சொன்ன யாரும் சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு ஓமை இல்லாதான் இப்ப எந்த யார் எடுத்தாலும் ஐயா அவரை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னா நம்ம வேலூர்ல சத்துவாச்சாரியில அவர் அவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிடலாம் ஒரு பெண்ணை பார்த்து பாப்பாவை பார்த்தோம்னா எங்க இருக்குன்னு சொன்னா இந்த பாப்பா கோயம்புத்தூர் ஈரோட்ல இதே மாதிரி நம்ம செங்கோட்டு வேலையில ஒரு பாப்பா இருக்கு அநேகமா இதான் ஜாடையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இறைவனை வச்சு ஐயா இவனுக்கு ஓமையாக யார் சொல்லலாம்னாரு இல்லோன் தானே காண்கே அவனுக்கு ஓமையா சொல்லணும்னா யார் அவனே தான் அவனுக்கு ஓமை அதுதான் திருவள்ளுவரும் தனக்கு ஓமை இல்லாதான் ஐயா ஆண்டவனுக்கு ஒரு ஓமை சொல்லி யார போல இருப்பார்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட ஒருவரும் இல்லை ஓ தண்ணீர் இல்லோன் தானே காண்க ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க அவன் இந்த பந்தியினுடைய பல்லை மார்பில் அணிஞ்சிருக்கான அது என்ன சரிது ஐயையே நரிக்குறவர் என்ன மாதிரி பல்லெல்லாம் அது நரிக்குறவர் பாவம் அவங்களுடைய பணியாக்கன்னு ஒரு அரக்கன் அவன் வந்து திருமாலை எதிர்த்தான் பார்த்தார் அவனை போய் அழிக்க போனார் அவன் நிலத்துக்குள்ள போய் பாதத்துக்குள்ள போயிட்டான் அப்ப ஒரு தரம் பண்டியா வடிவெடுத்து அப்போ ஒரு தரம் பண்டியா வடிவெடுத்தார் அப்ப அப்போ ஒரு தரம் இன்னொரு தரம் ஒரு தரம் எடுத்துறாரு அது எப்ப அடிமுடி காண்பதற்காக அடி காண்பதற்காக ஒரு முறை எடுத்தாரா அந்த இரணையாக்கனை அடிப்பதற்காக பண்டிகை எடுத்தார் எடுத்து போய் நோண்டி கேண்டி அவனை ஒழிச்சார் ஒழிச்சிட்டு மேல வந்தார் வந்த உடனே கொஞ்சம் தனக்கு தானே ஒரு கர்வம் வந்தது என்ன பாத்தீங்களா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னுது பார்த்தார் பெருமான் எந்த செயல் செய்தாலும் அப்படி யாராவது உன்னை பாராட்டினா கூட நான் என்னங்க செஞ்சிட்டேன் அண்ணாமலையார் செஞ்சதுங்க என்று சொல்றா நான் தான் காலர் தூக்காதடா காலர் தூக்கவே படாதுன்னு சொல்லியிருக்கேனா தூக்கப்படாதுன்னு அது ஏன் அப்புறம் காலர் தூக்கினேன் அப்படின்னாரு பார்த்தார் அந்த நோண்டன பல்ல ஒண்ணு புடுங்கி அதை எடுத்து மாதிரில போட்டாரு அப்ப எதை புடுங்கிட்டாரு இப்போ சொல்றோம் பல்ல புடிக்கிட்டான்ல பின்ன என்ன போ ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்கே பெருடைய பல்லை மார்பில் அணிந்த பெருமானி நீதான் எல்லாம் காண புலியுரி அலையோன் காண்க புலித்தோலை அந்த இடுப்பில் உடையவனாக இருக்கும் இந்த காண்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியாக இருக்கிறான் இருக்கிறான் என்பதுதான் பொருள் காண்கனா பார் பார் அப்படின்னு அர்த்தம் இல்ல பார் பார் அர்த்தம் இல்ல காண்க என்பது அங்க பொருள் இல்ல அப்படியெல்லாம் இருக்கின்றவன் என்ற பொருள் தான் வேற ஒன்றும் இல்லை நீற்றோன் காண்க அருமை உடம்பெல்லாம் வெந்நீர் திருநீர் அணிந்திருப்பானான் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க திரும்ப ஒரு ஞாபகம் வந்துட்டது இப்படி எல்லாம் இறைவனை பற்றி பேசும்போது இப்படி எல்லாம் இருக்கிற குருநாதன் தானே திருப்பெருந்துறையில நம்ம குதிரை வாங்க போகும்போது பணம் எடுத்துட்டு வரும்போது அந்த உடம்பை காட்டி கோயிலை காட்டி நம்மை ஆட்கொண்டான் அவர் நினைக்கும் போது தன்னை அப்படியே தழுதழுத்துறது அந்த நிகழ்ச்சியை பெருமான ஆட்கொண்டதை நினைச்சா மட்டும் அவரால் தாங்க முடியும் இவ்வளவு பெரியவன் இந்த சின்ன ஆன்மாவை திருப்பெருந்துறையில தன்னை காட்டி தன் கோயிலை காட்டி தன் அருளை காட்டி ஆட்கொண்டானே என்று நினைப்பது அதான் ஆகவே அந்த அந்த வரி வந்துட்டு இருக்கு அதனால நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க எனக்கு என்னால சொல்ல முடியலப்பா அந்தோ கெடுவேன் நான் உன்னை என்ன சொல்லி என்ன சொன்னதெல்லாம் சரியா முடியுமா நான் எவ்வளவோ நீ பெரியவன் எவ்வளவோ சின்ன என்னை ஆண்டாய் அதுக்கு நான் எந்த சொல்லாலும் உன்னை சொல்லி குறிப்பிடுவேன் சொல்ல முடியாது இல்லவா கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க நம்முடைய இசைக்கருவியிலேயே ஒரு கருவிதான் ரொம்ப புண்ணியம் பெற்றது எது வீணை பெருமான் என்ன பண்றாருன்னா வீணை எப்பவும் கையில வச்சு வாசிப்பாராம் நம்முடைய திருமுறையில் இதை பற்றி எங்கேயாவது சொல்லப்படுகிறதா மிக நல்ல வீணை தடவி பெருமான் கையில இருக்கிறதான் பெருமான் கையில வீணை வந்திருக்கீங்க இவங்க சொல்ல மாதிரி என்ன சொன்னீங்க பாட்டு மேற்கோள் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி என்னது அது போல வீணை எம் இறை நல்வீனை வாசிக்குமே அப்பர் சுவாமிகள் ஒருத்தன் கேட்டான் ஐயா இந்த உலக உயிரெல்லாம் இது மாதிரி இருக்கும்போது பெருமான் இருக்கும்போது அவனுக்கு போர் அடிக்காது ஏன் அந்தந்த உயிரை காக்கிறது போறதெல்லாம் இந்த எல்லா உயிரிலும் தன்பால் ஒடுக்கின போது ஒண்ணும் இல்லை அப்ப என்ன பண்ணுவாரு கேட்டான் ஆமா பையனெல்லாம் லீவ் விட்டுட்டா பாத்தியார் என்ன பண்ணுவார்